அப்படின்னா துஷ்டத்தனமான கிருதி துஷ்டத்தனமான என்ன கிறுக்குத்தனமான அடாவடித்தனமான உற்பத்தி இது சுக்குருத்தி நகர்னா சுத் சுத்தமான சுத்தமானங்கிறதுக்கு இங்கே சு இருக்கு அப்படி வச்சுக்கலாம் அப்படி சுக்குருத்தி நகர்னா சரியாக சுன்னா சரியானன்னு அர்த்தத்தில் கிருத்தினா செய்யப்பட்டது இதெல்லாம் நேற்று பார்த்தோம் ஜெராக்ஸ் பார்த்தோம் சுக்கிருத்தி நகர்னா சரியான மனிதர்கள் சரியான நபர்கள் சரியான உற்பத்திகள் சரியாக உருவாக்கப்பட்டவர்கள் சரியான மனநிலையை உடையவர்கள் சரியான பார்வையை உடையவர்கள் சரியான மன கட்டமைப்பை உடையவர்கள் அப்படின்னா என்ன இந்த குடும்பங்கிறது இவங்களை இப்படி ப்ராடக்ட் பண்ணியிருக்கு இப்படி உற்பத்தி செஞ்சிருக்கு சரியான குடும்பம் சரியான மனிதனை உண்டு பண்ணியிருக்கு அதனால தான் நம்ம வருத்தம் நல்லா சொல்லிடுவோம் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் இந்த குடும்பங்கிற ஒரு பல்கலைக்கழகம் இதனுடைய நோக்கம் என்ன ஒரு சரியான மனிதனை உண்டு கொள்ள வேண்டும் எது சரியான மனிதன் இந்த சுக்குருத்தின்கிறது தான் சரியான மனிதன் சரியான உற்பத்தி ரைட் ப்ராடக்ட் இதுதான் ஒரு குடும்பத்துக்கு லட்சியம் அப்ப இவர் வந்து அந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறதுனால தைரியமா அவர் பேசுறாரு கிருஷ்ணர் இவர் அது அப்படி அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து அப்படிப்பட்டதோட வளர்ந்தா இதெல்லாம் சொன்ன புரியும் அப்போ ஹே அர்ஜுனா சுக்குருத்திகள் அப்படின்னா சரியான மனிதர்கள் சரியான பக்குவத்தை உடையவர்கள் ஜனாகா அப்படிப்பட்ட மனிதர்கள் மாம் என்னை பஜனத்தை வழிபடுகிறார்கள் இந்த இடத்துல பஜந்தேன்னா என்ன அர்த்தம் அந்த பிரபத்தியந்தேங்கிற அதே பொருள் தான் வேற ஒன்றும் இல்லை ஆனால் பஜந்தேங்கிற வார்த்தைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலான மீனிங் இருக்கு பஜ் டு ப்ரைஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் பஜ்ஜுங்கிறத நம்ம ஓப்பிலேயே பார்த்துருக்குறோம் அது எதுக்காக பார்த்தோம்னு ஞாபகம் இல்லை பஜனைங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம் பஜ்ஜுன்னா எந்த காலத்துக்காக பார்த்தோம் தெரியல எந்த கான்செப்ட்ல பார்த்தோம்னு ஞாபகம் இல்லை ஆனால் பஜ்ஜுங்கிறது நம்ம சிலபஸ்ல எங்கேயும் ஒரு பஜ்ஜு அப்படின்னா துதித்தல் புகழுதல் அப்படின்னா பக்திங்கிறது இதுல இருந்தா வருது பஜ்ஜுங்கிற வேறு சொல்லி இருந்தா பக்திங்கிற வார்த்தையே வருது அதே பல பேருக்கு பக்தினாலே எனக்கு தெரிகிறது பக்தின்னா நமஸ்காரம் பண்றது இப்படி இப்படிங்கிறது நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது பஜ்ஜுன்னா அதனுடைய ஆதார பொருள் புகழுதல் அப்படின்ட்டு அப்படின்னா புகழாக பார்த்தல் அதான் பக்தி எதை புகழாக பார்க்கிறார் எல்லாவற்றையும் இறைவனுடைய புகழாக பார்க்கிறார் இந்த உலகமே இறைவனுடைய புகழ் இந்த உலகத்தில் இருக்கிற நல்லவர்கள்லாம் இறைவனுடைய புகழ் கெட்டவர்களும் இறைவனுடைய சிறப்பு குளோரி அவருடைய பெருமை அதான் விபூத்தி இறைவனுடைய விபூத்தி எல்லாமே இறைவனுடைய புகழ் வெற்றிகளும் இறைவனுடைய புகழ் தோல்விகளும் இறைவனுடைய புகழ் பெருமை சந்தனமும் இறைவனுடைய புகழ் பெருமை சாக்கடையும் இறைவனுடைய புகழ் பெருமை அப்போ என்று பார்ப்பவர் அவருக்கு பேர் தான் பக்தர் அவர் தான் இறைவனை பஜிக்கிறார் இறைவனை புகழ்கிறார் எங்கே எல்லா இடங்களிலும் புகழ்கிறார் இறைவனை பஜிப்பதால் புகழுவதால் இவர் பேர் பக்தன் அந்த தன்மைக்கு பேர் பக்தி புகழ்ந்து பார்க்கும் தன்மை பெருமையாக பார்க்கும் தன்மை அது பேர் பக்தி அப்போ உலகத்தில் ஒரு பாலத்தை ஒத்துக்கிட்டு ஒரு பாலத்தை ஒத்துக்க முடியலன்னா அவர் என்ன பக்தி முழுக்க வரல ஏதோ வந்திருக்கு கோயில போனால் மட்டும் வருது வீட்டுக்கு வந்தால் வரல வீதி நியூஸ் பேப்பர் எடுத்தால் சுத்தமாக வரல அப்படின்னா என்ன ஏதோ டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கார் சார் அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்போ பஜந்தே பே பேச வேண்டியதாக பேசுகிறேன் ஹலோ கிளாஸ் ரெக்கார்ட் பண்ண பார்த்து வந்துடும் சத்துர்விதான நான்கு விதமான சத்துர்விதா நான்கு விதமான இந்த விதம்ங்கிறதே வந்து தமிழ் வார்த்தை கிடையாது சம்ஸ்கிருத வார்த்தை அப்படியே பஜத்தை புகழ்கிறார்கள் என்னை என்னை பார்க்கிறார்கள் என்னிடம் பிரபதனம் ஆகிறார்கள் என்னிடம் சரணடைகிறார்கள் வருகிறார்கள் சொல்ல வரதுக்கு தான் இவர் சொல்றாரு கொஞ்சம் பெரிய வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு அது வேற சில காரணங்கள்லாம் இருக்கு பார்ப்போம் சத்துர்விதா அப்படின்னா நான்கு விதங்களில் நான்கு விதமானவர்கள் வருகிறார்கள் நான்கு விதமாக என்னை பஜிக்கிறார்கள் நான்கு விதங்களில் என்னிடம் சரணடைகிறார்கள் அப்படின்ட்டு அது எந்த நான்கு விதம் அப்படின்னு பார்ப்போம் ஆர்த்தக ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானிச்ச சன்னா அப்படியும் அப்போ ஆர்த்தகா என்று ஜிக்யாசு என்று அர்த்தார்த்தி என்று ஞானி என்று நான்கு விதமாக இதான் நாலு விதமும் அப்போ ஒன்று ஒன்றுக்கு விளக்கம் பார்க்கணும் இப்போ நம்ம ஆர்த்தக அப்படின்னா ஆர்த்தன்னு சொன்னால் வழியில் இருப்பவன் வலி வேதனையில் துடிப்பவன் அவன் என்ன பண்ணுறான் வழி போகணுங்கிறதுக்காக வரான் அது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது நோய் நொடிகளாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது இஷ்யூஸ் சிக்கல்களாக இருக்கலாம் பல விதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் தன்னால் முடியும் தன்னால் முடியும்ட்டு தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பெயின் வந்திருக்கு அந்த பெயின்லேயும் தன்னால் முடியும் முடியும்னு செஞ்சு பார்த்தா எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது வர்ற டேட்டாவெல்லாம் வச்சு பார்த்தா பயமாக இருக்குது அப்போ பார்த்தா தெரியுது இனிமேல் நம்ம கையில் சக்தி இல்லை முடிஞ்சு போயிடுச்சு என்னால் என்ன முடியுமோ எல்லாம் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்னால் தீர்வு நடக்காது எங்கிட்ட என்னென்னலாம் சோர்ஸ் வெளியில வந்து வச்சுக்கிட்டு நான் தீர்க்க முடியுமோ அந்த சோர்ஸையும் கூட்டினா கூட இது தீர்க்க முடியாத பிரச்சனை என் கை மீறி போயிடுச்சு தெரியுது ஆனா இந்த பிரச்சனை என்னால தாங்கி கொண்டு வாழ முடியுமான்னா அதுவும் முடியல அப்படி ஒரு இடத்துல நான் இருக்கேன் இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்றேன் அவர் சொல்றாரு இந்த கோயில போய் கும்பிட்டா பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாரு நான் ஏன்னா அர்த்தக ஆர்த்தன் வழியில் இருப்பவன் அவனுடைய வழி போக வேண்டும் என்பதற்காக என்னிடம் சரணடைகிறான் இதுக்கு பேர் உண்மையான சரண் சரண்னா என்னன்னு இந்த இடத்துல தான் கத்துக்கணும் என்கிட்ட எந்த விதமான தீர்வும் இல்லை இனிமேல் எந்த விதத்திலும் நான் என் கால நிற்க முடியாது எல்லா வாய்ப்புகளும் என் கைவிட்டு போயிடுச்சு எனக்கு இருக்கிற ஒரே தீர்வு நீ மட்டும்தான் இது உண்மையான சரண் உண்மையிலேயே வருஷம் பூரா கோயிலுக்கு போயிட்டு இருந்தவங்க கூட வாழ்க்கை பூரா போயிட்டு இருந்தவங்க கூட இந்த இடம் வந்திருக்குமான்னு தெரியாது இந்த இடத்த பார்த்துருப்பானான்னு தெரியாது ஒருத்தர் ஆனால் இந்த இடத்த ஒருத்தனால பார்க்க முடிஞ்சதுன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு வர்றதுக்காக ஒருத்தர் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம் இது இது வந்து மிகப்பெரிய ஒரு மனநிலை சரணாகத்தி ஆனால் போகிற உண்மையிலே வெளியில தான் போகிறான் இப்போ நம்ம பேசிக்கிறது நம்ம வெளியில இருந்துட்டு பேசுகிறோம் போகிறவங்க வந்து உண்மையிலேயே வழி இல்லாமல் போகிறேன் பாருங்கள் அது வந்து மிகப்பெரிய சரணாகதி இது வந்து பணம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும்போது புகழ் இருக்கும்போது பதவி இருக்கும் வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு அது மிகப்பெரிய சாதனை அதே வராது அதனால் வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய சாதனை அது வர வைக்கிறது தான் குடும்பத்தினுடைய இந்த போதனைகளினுடைய பண்பாட்டினுடைய நோக்கம் கஷ்டப்பட்ட பிறகு புத்தி வர்றதுக்கு பண்பாடு தேவை கஷ்டப்படாதப்பயே கொண்டு வர முடிகிறதா அதுக்கு பேர் சார் பண்பாடு அதுக்கு பேர் தான் சார் உறவுகள் அதுக்கு பேர் சார் பெற்றோர்கள் அதுக்கு பேர் தப்பா தாத்தா பாட்டி அதுக்கு பேர் கல்வி நல்லா இருக்கும்போது பண்றதுக்கு பேர் தான் உதவி அவன் நல்லா இருக்கும் பொழுதெல்லாம் வந்து கண்டுக்காம இருந்துட்டு கீழே விழுந்த பிறகு செய்யறதுக்கு பேர் என்ன உறவுகள் அதுக்கு பேர் என்ன கல்வி அதுக்கு பேர் என்ன பண்பாடு அப்போ இந்த கட்டமைப்பு வந்து அந்த சரணாகத்தியை நல்லா இருக்கும்போது கொண்டு வரணும் ஆனால் இந்த கட்டமைப்பு எங்கேயோ ஃபெயில் ஆகிருக்கு அதனால் இவன் சரணடை இல்லை ஆனால் இப்போ ஆர்த்தனாக இருக்கிறான் அட்லீஸ்ட் இப்போ என்கிட்ட வந்திருக்கான் பரவாயில்ல அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது பண்பாடு சொல்லி கொடுத்துருக்கு கஷ்டம் தான் கோயிலுக்கு போகிறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கு பரவாயில்ல அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது இந்த குடும்பம் ஒரு அறிவத்தை உள்ள தகுதி உள்ள குடும்பமாக இருந்தது பரவாயில்லை அது ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் இப்போ இவன் என்னிடம் புரிகிறான் எப்படி புரிகிறான் ஆர்த்தனாக புரிகிறான் ஒன்று அடுத்தது அர்த்தார்த்தி மூணாவது வார்த்தைக்கு ஜம்ப் அர்த்தி அர்த்தார்த்தி அர்த்தத்தை அர்த்தி என்றால் தேடுபவள் அர்த்தம் பொருள் அப்படின்னு அர்த்தம் பொருள்னா பணம் சொத்து சுகங்கள் இதெல்லாம் அர்த்தி என்றால் தேடுபவன் பொருள்ங்கிறதே ஏன் அது வந்து பொருள்னா தேடப்படுவது அடையப்படுவது அதெல்லாம் தான் அது பொருள் வார்த்தைக்கும் பொருள்னு சொல்கிறோம் ஏன்னா வார்த்தை பொருளும் பணம் சொத்து சுகத்துக்கு பொருளும் எல்லாம் ஒன்று தான் ஒரே ஒருத்தர் இந்த இடத்துல அர்த்தம் வேற அந்த இடத்துல அர்த்தம் வேற நினச்சிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது பொருள்னா என்னென்னு பொருள் தெரியாததால தான் இந்த பிரச்சனை இது வேற அது வேற நினச்சிக்கிட்டோம் பொருள்னா என்ன பொருள்னு பார்ப்போம் பொருள்னா எது கடைசியாக தேடப்படுகிறது கடைசியாக அடையப்படுகிறது அல்லது இறுதியில் அடையப்பட வேண்டியது அது வெறும் பொருள் இப்போ ஒரு டப்பா இதனுடைய பொருள் எது டப்பாங்கிறது ஒரு பொருள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு ஆராய்ச்சி பண்ணுனா டப்பா பொருள் கிடையாது பிளாஸ்டிக் பொருள் கரெக்டா உண்மையில் இருப்பது இந்த டப்பாங்கிறதில் அடையப்படுவது டப்பாவை ஆராய்ச்சி பண்ணினால் டப்பாவை காணும் அப்ப என்னத்தை அடைந்தாய் என்றால் பிளாஸ்டிக்கை அடைந்தாய் சட்டையை ஆராய்ச்சி பண்ணினா சட்டையை காணும் அப்ப எதை அடைந்தாய்னா காட்டனை பருத்தியை அடைந்தாய் அப்படி கடைசியாக அடையப்படுவது எதுவோ அது பேர் பொருள் அடையப்பட வேண்டியது அடையப்படுவது இந்த வருத்தத்துல பொருள்ங்கிறது அப்போ ஒரு வார்த்தை சொன்னால் இப்போ வந்து ஒரு யானை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன் வார்த்தை சொன்னால் இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கிறது இல்லை வார்த்தை என்னன்னா வார்த்தை ஒரு மொமெண்ட் தான் உங்கள் காதல விடற நேரம் தான் இருக்கு அப்புறம் அந்த வார்த்தை காண போயிடுது ஆனால் அந்த வார்த்தைங்கிற கவர் போயிடுது அந்த கவர் போன பிறகு உள்ள இருக்கிற கண்டென்ட் நான் எதை வச்சு அனுப்பணும் அந்த யானைன்னு வார்த்தை வந்துச்சு வார்த்தை காதுக்குள்ள போனது வார்த்தை போயிடுச்சு ஆனால் அந்த யானைங்கிற வார்த்தை உண்டு பண்ணின இம்ப்ரெஷன் அந்த சம்ஸ்காரம் அந்த கருத்து உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா அதுக்கு தான் ஏன்னா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த யானைங்கிற கண்ணோட்டம் இல்லை அந்த உணர்ச்சி அந்த கருத்து அந்த தோற்றம் அறிவில் இல்லை இந்த வார்த்தை வந்ததும் யானை வந்துடுது இவ்வளவுதான் அந்த வார்த்தைக்கு வேலை வார்த்தையினுடைய பிரயோஜனம் இவ்வளவுதான் என்ன எதை எதை கொடுப்பது பொருளை கொடுப்பது இப்ப பொருள் என்ன அடையப்பட வேண்டியதை அடைய வச்சாச்சு அந்த யானைங்கிற கருத்தை உங்க மனசுல ஏற்படுத்தணும்னு நினைச்சேன் அந்த வார்த்தையை ஈடுபடுத்தின யானைங்கிற உருவம் வந்துடுச்சு மனசுல அப்புறம் அந்த யானைங்கிற வார்த்தை போயிடுச்சு வார்த்தை போயிடுச்சு உருவம் அது கரெக்டாக அதனால தான் இந்த யானைங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு தேடுறோம் டிக்ஷனரியில் இப்போ எலஃபெண்ட்டுங்கிற ஒரு வார்த்தைக்கு டிக்ஷனரியில் பொருள் தேடுறோம் அப்போ பொருள் தேடுறோங்கிறப்ப என்ன அர்த்தம்னா எலஃபெண்ட்னு வார்த்தை எனக்கு தெரியுது அதனால் இந்த மனம் அடைய வேண்டிய ரூபம் என்னங்கிறது எனக்கு தெரியல அதுல என்ன பண்ணுறேன் இங்கே போறேன் பக்கம் பக்கம் படிக்கிறேன் உட்காந்துக்கிட்டு படித்ததும் மனம் அடைய வேண்டிய மேஷத்தை அடைந்து விட்டது அதனால தான் துவாரகையோட பொருள் அடையப்பட வேண்டியது அப்படின்ட்டு அர்த்தத்தில் அதனால இந்த தொழிலுக்கு போனால் பொருள் என்ன கிடைச்சது அப்போ தொழில் நடத்தினா வர வேண்டியது பணம் அடையப்பட வேண்டியது பணம் சார் பணம் தொழில் நடத்துறதுக்காக ஒருத்தன் தொழில் நடத்தல என்ன தொழிலை நடத்தினா அடையப்பட வேண்டியது பணம் பைசா வந்துச்சான்னு கேட்டாங்க கடைசியா அதனால அடையப்பட வேண்டியதுங்கிறதுனால அது பேர் பணம் சொத்துக்களுக்கெல்லாம் பெரும் பணம் ஏன் பொருள் ஏன்னா அது அடையப்பட ஏன்னா செக்யூரிட்டி கொடுக்குது அதனால அது பேர் பொருள் அதெல்லாம் அடையப்பட வேண்டியது வாழ்க்கையில ஆனால் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு எதை அடையப்பட வேண்டும் மோக்ஷம் கடைசியாக அடையப்பட வேண்டியது மோக்ஷம் அப்போ வாழ்க்கையினுடைய உண்மையான பொருள் எது மோக்ஷம் இதெல்லாம் பொருள் மாதிரி தெரியுது இப்போ டப்பா பொருள் மாதிரி தெரியுது ஆராய்ச்சி பண்ணினா டப்பா பொருள் கிடையாது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பொருள் மாதிரி தெரியுது ஆராய்ச்சி பண்ணலாம் பிளாஸ்டிக் பொருள் கிடையாது மூலக்கூறு மூலக்கூறுகள் பொருள் மாதிரி தெரியுது மூலக்கூறு ஆராய்ச்சி பண்ணலாம் மூலக்கூறு கிடையாது அப்படி போதில்ல அதே மாதிரி தான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு பொருள் மாதிரி தெரியுது அந்த பொருள் கடைசியான பொருள் இது அந்த ஞானம் மோட்சம் தான் அப்போ இங்க வந்து அர்த்தார்த்தின்னு சொல்லும் பொழுது இவர் பயன்படுத்துறது என்னன்னா எந்த அர்த்தத்துலன்னா சாதாரணமா நம்ம இப்போ புழக்கத்தில் இருக்கக்கூடிய சொத்து படம் அப்படிங்கிற அர்த்தத்துல அர்த்த பொருளை அர்த்தி தேடுபவன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பொருள்ங்கிறதுக்கு அர்த்தம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை மேட்சாயிருப்பாங்க ஆக்சுவலா தமிழ்ல பொருளை பொருளுகிறான்னு நம்ம சொல்றது இல்லை ஆனா அர்த்த அர்த்தி அர்த்தம்னா பொருள் அர்த்தினா தேடுபவன் தேடிட்டு போறது அப்படின்னா தேடப்படுவது அர்த்தம்னா தேடுபவன் அர்த்தின்னா அப்போ அர்த்தார்த்தினா அடையப்படுவதை அடைய செல்லுபவன் தேடப்படுவதை தேடுபவன் அப்படின்னா பணத்தை தேடுபவன்கிற அர்த்தம் ஓகே சொத்து பத்துக்களை பணம் வேணும்னு நினைக்கிறேன் பல விஷயங்களை தேடுபவன் சுருக்கமாக சொல்லப்போனால் தன்னுடைய செக்யூரிட்டியை தேடுபவன் அர்த்தம் தீ மூணாவது வார்த்தை முடிச்சிட்டோமா அடுத்தது வந்து ரெண்டாவது வார்த்தைக்கு வர ஜிக்யா சுகு நான் பதினாலாவது ஸ்லோகத்தில் ஜிக்ஞா ஞான்னு சொன்னால் அறிதல் ஞாசுன்னா ஜிக்ஞாசுன்னா அறிய விரும்புபவன் அப்போ இதுல இருந்து ஞானம்ங்கிற வார்த்தை வருது ஞாவில இருந்து ஞானம் அப்போ ஜிக்ஞாசுன்னா அறிய விரும்புபவன் அதாவது ஞானத்தை அடைய விரும்புபவன் அவன் பேர் ஜிக்ஞாசு ஞானத்தை தேடி பல பேர் போறாங்க எத்தனை பேர் பிரம்மச்சாரியா சன்னியாசியா ஞானத்தை தேடி போயிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஜிக்னியாசம் இன்னொன்று குடும்பஸ்தில் குடும்பஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு கூட பல பேர் குருநாதர்கிட்ட ஞானத்தை தேடி போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பேர் ஜிக்னியாசு இந்த இடத்துல ஆசிரமத்தெல்லாம் குறிக்கிறது இல்லை ஜிக்னியாசு இந்த ஞானத்தை தேடி செல்பவன் ஞான வெறி பிடித்தவன் ஞானத்திற்காக அலைபவன் ஞான பசி பிடித்தவன் ஞான தாகம் எடுத்தவன் ஞானத்திற்காக அலைபவன் அவனுக்கு பேரு ஜிக்னியாசோ அவன் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி எனக்கு அப்போ ஒன்று ஆர்த்தக ரெண்டாவது அர்த்தார்த்தி மூன்றாவது ஜிக்யாசு நான்காவது ஞானி ஞானினா ஞானத்தை அடைந்தவன் ஞானம் கைவர பெற்றவன் இந்த நான்கு பேரும் நான்கு விதங்களில் சதுர்விதா நான்கு விதங்களில் பஜந்தே என்னை புகழ்கிறார்கள் என்னை துதிக்கிறார்கள் என்னை போற்றுகிறார்கள் என்னை சரணடைகிறார்கள் என்னை அடைக்கலமாக இருக்கிறார்கள் என்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார்கள் என்னை நாடுகிறார்கள் தேடுகிறார்கள் அப்படி நான்கு விதமானவர்கள் நான்கு விதங்களில் என்னை தேடுகிறார்கள் அடைகிறார்கள் நாலு பேருமே இறைவன் தான் நாலு பேர் தப்பு கிடையாது நான்கு ஒருத்த கஷ்டம் தான் போறான் அது வரைக்கும் தெரிவு பார்க்க மாட்டேங்கிறான் இன்னொருத்தர் பணம் இந்த சாமி கிட்ட பணம் வருமாப்பா திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் பத்தாயிரம் போட்டால் பத்து லட்சம் வருங்க போயிட்டு வரலாம் அப்படி அப்படி அப்புறம் இன்னொருத்தர் எனக்கு எதுவும் வேண்டாம் கடவுள் தான் வேணும் இறைவன் தான் வேணும் எனக்கு அவரை பற்றி ஞானம் வேணும்ட்டு போகிறேன் இன்னொருத்தர் ஞானத்தை அடைந்தவர் ஞானத்தோட ஞானத்துடன் இறைவனுடன் ஐக்கியமானவராக வாழ்கிறார் எப்படி வாழ்கிறார்கள் அப்படியே ஏ பரத ரிஷப ஏ பரத குலத்தில் பிறந்தவனே அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார் அதுலேருந்து என்ன தெரியுது அந்த பரத வம்சத்தினுடைய டியூட்டி என்னன்னு நமக்கு தெரியுது பரத வருஷத்தில் பிறந்திருந்தால் பரத குடும்பத்தில் பிறந்திருந்தால் இந்த பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும் ஒருவரை இந்த ஏதாவது ஒன்றில் ஒரு நாளில் ஏதாவது ஒன்றில் வரும் அட்லீஸ்ட் எதுவும் முடியலையா அட்லீஸ்ட் வள்ளி வேதனை வந்தால் கோயிலுக்கு போகணும்னா தெரியும் நீ அதுக்கும் சொல்லி கொடுத்துருக்கலன்னா உன் குடும்பத்தில் பிறந்ததே வேஸ்ட்டு இந்தியாவில் பிறந்ததே வேஸ்ட் இந்த பள்ளிக்கூடம் இதை சொல்லி தரலன்னா மோட்சத்தை ஆக்க வேண்டாம் ஞானி ஆக்க வேண்டாம் அட்லீஸ்ட் கஷ்டம் தான் கோயிலுக்கு போகணுன்னாவது இந்த பள்ளிக்கூடத்துக்கு சொல்லி தர சொல்லித்தர தெரியலன்னா இதெல்லாம் பள்ளிக்கூடமே கிடையாது இதெல்லாம் பரத்த வம்சம்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது இது இருக்கணும் பரத குடும்பம் பரத குடும்பம்னா பரத குடும்பம்னா எங்கேயும் தப்பிக்க கூடாது நான் சட்டியாருன்னு சொல்லணும்னா நான் வெள்ளாளர்னு சொல்லணும்னா நான் நாயக்கர்னு சொல்லணும்னா நான் வந்து நம்பூதிரின்னு சொல்லணும் நான் அபிராமணன்னு சொல்லணும் நான் க்ஷத்திரியன்னு சொல்லணும் நான் வைஷ்யன்னு சொல்லணும் நான் சூத்ரன்னு நான் கூட இந்த நாளில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது குழந்தைகள் தயாரிக்கும் அப்போதான் நீ அதை சொல்லிக்கலாம் இல்லைன்னா நீ பேஸ்ட் நீ ரெட்டியார்னு சொல்லிக்கிறது பேஸ்ட் நீ வெள்ளாளர்னு சொல்லிக்கிறது பேஸ்ட் நீ ஐயர்னு சொல்லிக்கிறது பேஸ்ட் நீ ஹரிஜனன்னு சொல்லிக்கிறது வேஸ்ட் நீ எதை சொல்லிக்கிறது பேஸ்ட் நீ வேணும்னா ஒன்று சொல்லிக்கிறோம் மனுஷன்னு சொல்லிக்கிறோம் அதுக்கு ஒரு முழு சுதந்திரம் இருக்குது நீ மனுஷன் சொல்லிக்கிட்டீங்கன்னா அதை விட நான் பெட்டர் வார்த்தை சொல்லுவேன் மிருகம் என்ன அது இன்னும் வைடரான வார்த்தை இன்னும் பொருள் போதுங்கிற வார்த்தை நீ ஏன் நீ செட்டியார்னு என்ன சுருங்கிக்க விரும்பிக்கலன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க நான்லாம் ஒன்று செட்டியார்னு சொல்லிக்க இல்லை சார் நான் மனுஷன் சொல்லிக்கிறத பெருமையா நினைக்கிறேன் ஏன்னா நான் மனுஷன் ஏன் என்ன செட்டியார்னு சொல்லி குறுகிய வட்டத்தில் அடைக்கிறீங்க நீங்க என்ன ஐயர்னு சொல்லி குறுகிய வட்டத்தில் அடைக்கிறீங்க நீங்க என்ன ஹரிஜனன்னு சொல்லி குறுகிய வட்டத்தில் அடைக்கிறீங்க நான் மனுஷன் சார் உண்மையிலேயே ஒரு பெரிய மனசு நான் உன்னை இன்னும் பெரிய ஆளாக்குறப்பா நீ தயவு செய்து ப்ளீஸ் நீ மிருகம்னு சொல்லிக்கோ <laughs> நீ இன்னும் பெரிய கேட்டகரிக்கு போ நீ மனுஷன் சொல்லி சின்ன கேட்டகரியில் அடக்கிக்கிற மனுஷனாவது ஆஃப்டர் ஆல் அறநூறு கோடி பேர் தான் இருக்கா உலகத்துல இருக்கிற மிருகத்தெல்லாம் கூப்பிட்டு எவ்வளவு இருக்கு அது கணக்கே போட முடியாது உங்களால் எல்லா மிருகங்களையும் கூட்டிங்கன்னா பெட்டர் நீ பெரிய கம்யூனிட்டி இப்போ மிருகம்னு சொல்லிக்கோ பெருமையா நில்லு எழுந்திருச்சு நில்லு அப்படிதான் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிதான் பள்ளிக்கூடங்கள்லாம் மிருகங்களை தான் தயார் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப பெருமையாக ஆனால் ஒரே ஒரு பண்றாங்க அவங்க ஒரே ஒரு தப்பு பண்றாங்க என்னன்னா எல்லாம் மனிதர்கள்னு சொல்லிக்கிறாங்க தேவையே ரொம்ப குறுகிய மனப்பான்மை நாங்கெல்லாம் மிருகங்கள்னு பெருமையாக சொல்லிக்கிட்டாங்கன்னா இவங்க செய்கிற வேலைக்கும் இந்த வார்த்தைக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஆனால் ஏ பரத ரிஷப இந்த நான்கு பேருமே வராங்கன்னா இந்த பரத வம்சத்தினுடைய அந்த கட்டமைப்பினுடைய பெருமை நீங்கள் வந்திருக்கிறதுனால இந்த கட்டமைப்பை புரிந்து கொள் அப்படின்னு புரிய வச்சிருக்கிறார் இதை சொல்லிட்டு என்னமோ சொல்ல வர ஓம் சுத்த வாக்கிய ஸ்திராபம் துஸ்ராவித்தம் தன்ய நம சாஸ்மரையும் சரஸ்வதி மாம் மேதையாம் ஞானம் ஓம் பெற்ற கல்வி வாழ்வில் பெற்ற கல்வி வாழ்விதலே பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்ன சாஸ்திரம் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் கைவிடாது இருப்பேனாக शांति शांति ओम शांति शांति हरि ओम हरि श्री गुरुभ्यो नमः हरि ओम हरि இது வெறும் தவம் ஒரு தவச்சாலை தான் குடும்பமே தவம் புரிஞ்சுங்க குடும்பம் வேற தவம் வேற தவ தவம் தான் என்ன வரைக்கும் தப்பு எல்லாமே வந்து போதிக்கிறதே சாமியாருக்கு போதிக்கல போதிலே அர்ஜுனனுக்கு தான் அப்படியே பார்த்தாச்சு போதிக்கிறவரும் குடும்பஸ்தர் தான் அவரும் கல்யாண குழந்தையோட 记得早点登录啊！